بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر அத்தியாயம் அல் கௌசர் மக்காவில் அருளப்பட்டது வசனங்கள் மூன்று அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் நபியே நாம் உமக்கு ஈருலகிலும் கௌசர் எனும் எண்ணற்ற நன்மைகளை அருளினோம் எனவே நீர் உம் இறைவனுக்காகவே தொழுவீராக குர்பான் எனும் பலியும் கொடுப்பீராக சின்னமாக உம் பகைவன்தான் வேறருந்தவன் ஆவான்